எனது இந்த உரையை துவங்குகிறேன் மேலான கண்ணியமான சகோதர மக்களை அல்லா நிலையான தாராவினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டளையை உங்களுக்கு முன்னால் நினைவுபடுத்துவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் சூரத்தில் நகரிலே ஐந்தாவது வசனத்திலே இருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் அம்மா ஜில்லைக்கான தாரா நம் அனைவரையும் பார்த்து நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லித்தரக்கூடிய அருமையான சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் நான் நினைவுபடுத்துகிறேன் இங்கே எதிர்த்தாலும் எதிர்காலம் தாராம் எதை நமக்கு நினைவுபடுத்துகிறான் என்று சொன்னால் இரண்டு விஷயங்களை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறான் ஒன்று மனிதனுக்கு அல்லாஹ் செய்த நியமத்துக்களை மனிதனாக இருக்கின்ற நாம் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஒவ்வொரு நிமிஷங்களும் அல்லா எதிர்ஷானு தாரா கொடுத்த மிகப்பெரிய ஞானத்தாக மிகப்பெரிய ரத்னத்தாக மிகப்பெரிய வரப்பிரசாரமாக இருக்கிறது அவற்றை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அவ்விதம் நீங்கள் நினைவுபடுத்தியவர்களாக அவனுக்கு நன்றியுள்ள மக்களாக நீங்கள் இருங்கள் என்ற இந்த இரண்டு விஷயங்களையும் சூழல் தமிழிலே சுமார் ஒரு பத்து வசனங்களுக்குள்ளே அல்லா ஜெகஷானு தாரா நினைவுபடுத்துகிறான் மேலான சகோதர குலமக்களே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலையிலே கண் விழித்ததிலே இருந்து மாலையில் தூக்க செல்கின்ற வரைக்கும் நாம் அல்லாதனுடைய ஏற்பாட்டு பிரகாரம் அவனுடைய அவன் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு செல்கிறோம் ஆனாலும் கூட ஒவ்வொரு மனிதனும் நாம் இணைத்துக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது எனக்கு வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது துன்பமாக இருக்கிறது வாழ்க்கையிலே எந்த மகிழ்ச்சியும் இல்லை எந்த சந்தோஷமும் இல்லை எந்த ஆனந்தமும் இல்லை வாழ்க்கையிலே எனக்கு விரக்தி அடைந்து விட்டது என்பதாக இன்றைக்கு அநேக மாணவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அருமையான சகோதரர் மக்களே மனிதனாக பிறந்த ஒருவரும் அதுவும் குறிப்பாக அல்லாவை ரம்பென்றும் அல்லாவுடைய வந்தூல் மகமத்துல்லாஹும் அவர்களை தங்களது வழிகாட்டியாகவும் விவரமான கண்ணியமான குரான் ஷரீபை நமக்கெல்லாம் நேர் வழிகாட்டும் பொக்கிஷமாகவும் பெற்று இருக்கின்ற எந்த ஒரு பூமியான மனிதனும் அவ்விதம் நினைக்க கூடாது என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொண்டு கொண்டிருக்கிறது அருமையான சகோதர பெருமக்களே அல்லா நமக்கு செய்திருக்கக்கூடிய நிறுவனத்துக்களை ஒவ்வொன்றாக நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள் என்று சொல்வதற்காக வேண்டியே அல்லா ஜெகசானுத்தாரா முதலாவது சொல்லிக் காட்டுகிறான் அதாவது நீங்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதனை ஏதோ அரைக்குறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களை நாங்கள் ஒன்றும் இல்லாததில் இருந்துதான் நாம் படைப்போம் உங்களை படைத்த விதத்தை அல்லா எழுதானும் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் இன்றைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள் வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் படிப்புரி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள் அல்லது தொழில் துறவுகளில் உயர்வாக இருக்கிறீர்கள் மக்கள் மத்தியிலே கண்ணியமாக இருக்கிறீர்கள் இப்படியெல்லாம் இருந்து கொண்டும் கூட அந்த எனக்கு ஒன்றும் செய்யவில்லை அல்லா எனக்கு ஒன்றும் தரவில்லை அல்லது என்னிடத்திலே ஒன்றுமே இல்லையே என்பதைப் போல நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்களே அல்லா எதிர்காலமும் தாரா குறிப்பிடுகிறான் நீங்கள் அவ்விடம் அழுவது அல்ல நீங்கள் ஒன்றும் இல்லாத நிலையில் இருந்துதான் படைக்கப்பட்டீர்கள் அல்லா எதிர்காலமும் தாரா சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு இவ்வளவு இருந்தும் கூட ஒன்றுமே இல்லையே என்று நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே உங்களை நாம் படைத்தவே ஒன்றும் இல்லாத அச்சத்தனமாக இருக்கின்ற உங்களை நாங்கள் சாதாரண இந்திரியில் துறையில் இருந்துதான் நாம் உங்களை படைத்தோம் என்று அம்மா நிலசாமு தாரா கொஞ்சம் உங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அங்கே நமக்கு அம்மா கொண்டு காட்டுகிறான் அவ்விதம் அதாவது முத்துபாவிலே இருந்து சாதாரணமாக அற்பமாக நினைக்கின்ற அந்த பொருளில் இருந்து படைக்கப்பட்ட நீங்கள் இன்றைக்கு அல்லாவுக்கு மாற்றமாக அல்லாவுடைய வசூலுக்கு மாற்றமாக அல்லது அல்லாவுடைய நிகமத்துக்கு மாற்றமாக அவற்றை எதுவுமே கண்டுகொள்ளாமல் நீங்கள் மோசமான நிலைமையில் இருக்கின்றீர்கள் இன்றைக்கு இந்த மனிதன் பகிரங்கமான முறையிலே அவன் வாக்குவாதம் பண்ணிக் கொண்டிருக்கிறான் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த இந்த விஷயத்தை தேர்ந்து கொண்டிருக்கிறான் அந்த அடிப்படையிலே அருமையான சகோதர பெருமக்களே நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாங்கள் பார்த்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லாவுடைய நியமத்து அல்லாவுடைய ரகமத்து அவருடைய அருள் எங்கள் மீது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லா நம்மை படைத்தது மனிதனாக படைத்ததே மிகப்பெரிய நேரத்தாக இருக்கிறது நாம் யாரும் எங்களை மனிதனாக படைத்து விடுகின்ற நாம் யாரிடத்திலும் கேட்கவில்லை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் நம்மை சுற்றி ஒரு கூடை இருக்கிறது அல்லது ஒரு நாய் இருக்கிறது அல்லது ஒரு மாடு இருக்கிறது எதுவாக இருந்தாலும் கூட அது ஒரு ஜீவராசியாக இருக்கிறது நாம் மனிதனாக இருக்கிறோம் நாம் மனிதனாக இருந்ததற்கு காரணம் என்ன நம்மை அல்லா நம்மீது செய்த நம்மீது கொண்ட கருணையின் காரணமாகத்தான் நம்மை மனிதனாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று முதற்க நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இரண்டாவது எடுத்துக் கொள்ளுங்கள் மனிதனாக பிறந்த அதே நேரத்திலே நாம் இன்று மூமிங்களாக இருக்கிறோம் இன்று நாம் முஸ்லீம்களாக நாங்கள் இருக்கிறோம் பூமி என்று சொல்கின்ற நேரத்திலேயே உலகத்திலே நாம் அந்தாவிடத்திலே கேட்டு பெற்றுக் கொண்டதல்ல அவன் தன்னுடைய கருணையின் காரணமாக அவன் தன்னுடைய அன்பின் காரணமாக அவன் தன்னுடைய இறக்கத்தின் காரணமாக எங்களை சீமாந்தாரிகளாக பூமிக்கலாக அல்லா படைத்திருக்கிறான் பூமியாக இருக்கின்ற ஒரு மனிதன் மறுமையை பொறுத்தவரையிலே எந்த ஒரு மனிதன் காவிராக இந்த உலகத்தில் வாழ்ந்து காவிராக மறைத்து விடுவான் என்று சொன்னால் அவன் நாட்டிற்கு ஜனாதிபதியாக இருக்கலாம் வல்லரசுகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கலாம் கோடான கோடி சொத்து செல்வங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம் அவனை பொறுத்தவரையில் அல்லாவுடைய பார்வையிலே நரகத்தில் தூக்கி எரியப்படுகின்ற ஒரு மனிதன் தான் ஆனால் இந்த உலகத்திலே மூவினாக வாழ்கிறோம் அவர்களுக்கு பண வசதி இல்லை சொத்து செல்வம் இல்லை தாய் பூமி இல்லை அவர்களுக்கு எதுவும் இல்லை அல்லா அல்லா என்று மட்டும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான் இந்த மனிதன் மரணித்தால் அவனுக்கு ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு நாள் அவன் சுவர்க்கம் செல்லுகின்ற பாக்கியத்தை அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த அடிப்படையிலே அல்லா செய்த இரண்டாவது ஞானத்து எங்களை பூமிக்களாக அல்லா ஆக்கி வைத்திருக்கிறான் உலகத்திலே முஸ்லீம்கள் என்று பூமிக்கள் என்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட எங்களை தொழுகையாளிகளாக அல்லா ஆக்கி வைத்தானே ஐம்பதிலும் தொழுகின்ற மக்களாக யுவாவுக்கு வருகின்ற மக்களாக குரானை போதுகின்ற மக்களாக நல்ல காரியங்களை கேட்கின்ற மக்களாக அம்மாவுக்கு அல்லாவுக்கு அஞ்சு நடக்கின்ற தத்துவா உள்ள மனிதனாக ஆக்கி வைத்திருக்கிறாரே இது மிகப்பெரிய ஞாபகத்தில் என்று எங்களது உள்ளத்துக்கு நாங்கள் கட்டி சொல்ல வேண்டும் ஷைத்தான் எங்களுக்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டு அல்லாவுக்கு மாற்றமாக பேசுவதற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் அல்லாவுக்கு மாற்றமாக செயல்பட சொல்லிக் கொண்டிருக்கிறான் அல்லா காட்டிய வழியை விட்டுவிட்டு ஷைத்தானுடைய வழியிலே செல்வதற்கு கூட்டிக் கொண்டிருக்கிறான் அந்த நிகழ்ச்சியில் தான் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது மகிழா இவ்வளவுதான் சொல்வீங்கள் பேசுங்கள் உனக்கு என்ன குறை இருக்கிறது நீ ஒரு மனிதனாக நீ இருக்கிறாய் நீ ஒரு மூமிகளாக நீ இருக்கிறாய் அல்லாவுக்கு பயத்து வாழ்கின்ற நல்ல மனிதனாக நீ இருக்கிறாய் என்றெல்லாம் எங்களது நம்புகளுக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது அருமையான சகோதர பெருமக்களே இவ்விதமாக அல்லா செய்த நிகமத்துக்களை ஒவ்வொன்றாக நீங்கள் நினைத்து பாருங்கள் அவற்றிலே பலனாளிலே வல்லாததை காட்டுகிறான் அன்றைய மக்கள் இப்படித்தான் இருந்தார்கள் ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையே என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடன் பேசுவது ஒன்று அல்லா நிசசாந்தம் தாராய் சொல்லி காட்டுகிறான் வல் அண்ணா மகளக்கா மகளுக்கும் فيها دفء ومنافع ومنها تأكلون அல்லாஹ் ஜெல்லஷானு தஆலா ஒரு விஷயத்தை அன்றைக்கு அந்த மக்களுக்கு தோல்வாகவும் நமக்கு தோல்வாகவும் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் நினைத்து பாருங்கள் வல் அன்ஆம் உங்களுக்கு நாங்கள் கால்நடைகளை உங்களுக்காக நாம் படைத்து தந்திருக்கிறோம் அன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே அரபுகளை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு கால்நடை தின்பது ஒட்டகம் தின்பது அல்லது ஆடு என்பது மிக பிரதானமான ஒன்றாக இருந்தது அதை சுட்டிக்காட்டி முகமாகவும் அதன் மூலமாக இன்றைக்கு மனிதன் படிப்பினைகள் முகமாகவும் அந்த சான்றடைகளை நாங்கள் உங்களுக்கு படைத்தோம் அதில் வரக்கூடிய பயன்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதாவது அன்றைய காலத்திலே அவர்கள் ஆற்றின் மூலம் வருகின்ற அந்த குடிகள் மூலமாக அல்லது ஒட்டனுக்கு வரக்கூடிய அந்த குடிகள் மூலமாக அவர்கள் பிரயோஜனம் உள்ள தனக்கு ஆடைகளாக அல்லது பிரயோஜனம் படுகின்ற முறையிலே அவர்கள் மக்களுக்கு அதை பயன்படுத்திக் கொண்டார்கள் அல்லாஹ் ஒரு உலக மக்களுக்கு சிந்திக்கும்படி சொல்லி அன்றைக்கு அவர்களுக்கு சொன்னது நவீன காலத்திலே எங்களுக்கு சொல்லுவதை போன்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு நமது வாழ்க்கை தேவையான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் ஒவ்வொருவரும் இருந்து கொள்ளுங்கள் ஒரு இடத்திலே இருந்து ஒரு இடம் பிரயாணம் செய்வதற்கு அல்லாஹ் தாரா எங்களுக்கு வாகனங்களை தந்திருக்கிறான் நாங்கள் உண்பதற்கு தேவையான உணவுப் பொருட்களை அல்லாஹ் தந்திருக்கிறான் நாங்கள் அணிவதற்கு தேவையான ஆடைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான் இவ்விதமாக ஒவ்வொரு மனிதனுமே நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த நிலவரத்தை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான் நீங்கள் அணிந்திருக்கிற பாருங்கள் அது அல்லாவுடைய நியமத்தாக இருக்கிறது நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய நோக்கரை பாருங்கள் அது அல்லாவுடைய நியமத்தாக இருக்கிறது நீங்கள் சட்டையும் அணிகின்ற ஷூவை நீங்கள் பாருங்கள் அது அல்லாவுடைய நியமத்தாக இருக்கிறது நீங்கள் போடுகின்ற நேற்றை நீங்கள் பாருங்கள் இவைகள் அல்லாவுடைய நியமத்தாக இருக்கிறது இப்படியாக ஒவ்வொன்றாக தொட்டு பாருங்கள் தொட்டு பாருங்கள் அந்த இவ்வளவு எனக்கு செய்திருக்கிறான் என்று சொல்லி எல்லா மக்களுமே விளக்கிக் கொள்ள முடியும் அவ்விதம் விளக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இவ்விதமான விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான் இன்னும் நினைவுபடுத்தி சொல்லிக் காட்டுகிறான் அல்லாஹ் அதாவது உங்கள் பிரயாணம் செய்வதற்காக வேண்டி அன்றைக்கு அரபு நாட்டிலே ஒட்டகங்கள் மூலம் பிரயாணம் செய்தார்கள் குதிரைகள் மூலம் பிரயாணம் செய்தார்கள் கழுதைகள் மூலம் பிரயாணம் செய்தார்கள் அவற்றை அல்லா நிலைப்படுத்தி காட்டுகிறான் பாலத்தில் அந்த பயங்கரமான அந்த பாதைகளிலே பாதை வனத்திலே மிக தூரமான பிரயாணம் செய்வதற்காக வேண்டி உங்களுக்கு நாங்கள் இந்த கால்நடைகளை தந்திருந்தோம் இதை நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும் இதை நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும் இவற்றை எல்லாம் அல்லா தந்திருப்பதனுடைய நோக்கம் இந்த ரப்பக்கும் நிச்சயமாக உங்களது ரப்பும் அவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டவனாக இருக்கிறான் உங்கள் மீது அன்பு கொண்டவனாக அவன் இருக்கிறான் என்று தொடர்பாக அல்லா இவற்றை சொல்லி காண்பித்துக் கொண்டிருக்கிறான் இதே போன்று இன்னும் அண்ணா சொல்லுகின்ற பொழுது முகந்தரிக்கு அந்த நிலத்தமாய் அந்த அண்ணா எதிர்காலம் அவன் தான் உங்களுக்காக வெட்டி வானத்திலே இருந்து தண்ணீரை உங்களுக்கு இறக்கி வருகிறான் தண்ணீருடைய மகத்துவம் தண்ணீருடைய மகிமை தண்ணீருடைய தேவை எந்த அளவுக்கு என்பதை ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டும் அல்லா நமக்கு சொல்லித் தருகிறான் இவற்றை உங்களுக்காக வந்து நாம் விளக்கி இருக்கிறோம் ஷராபும் அவற்றில் இருந்து நீங்கள் அழுத்துகிறீர்கள் சகரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு குடிப்பதற்காக வேண்டி குளிப்பதற்காக வேண்டி உங்களது வீட்டு தேவைகளுக்காக வேண்டி உங்களது ஆடைகளை சுத்தம் செய்வதற்காக வேண்டி தண்ணீர் என்பதை விலக்கி தந்திருக்கிறோம் இதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் ஒரு பிரயாணத்திலே ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அந்த நேரத்திலே அவர்களிடத்திலே இருக்கின்ற எவ்வளவு பெருமதியான பொருளை கொடுத்தேனும் சரி ஒரு போத்தல் தண்ணீரை வாங்கிக் கொள்வதற்கு அவன் சிந்திக்க மாட்டான் ஒரு ஒரு கிராஸுக்கு அல்லது ஒரு கோப்பைக்கு ஒரு மோசலுக்குரிய தண்ணீர் என்பது அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்றால் அந்த இங்கே நினைவு வெளிப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறான் குளிப்பதற்கு இப்படி தண்ணீரை தந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த தண்ணீரை மூலமாகத்தான் பயிர்கள் செடிகொடிகளை நாங்கள் முழக்க செய்கிறோம் அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான தானியங்கள் கை வர்க்கங்கள் பல வர்க்கங்கள் மற்றும் உண்டானவற்றை தருகிறோம் அது மட்டுமல்லாமல் நீங்கள் வளர்க்கின்ற ஆடு மாடு போன்றவைகளுக்கு அரபு நாட்டிலே ஒட்டகம் போன்றவைகளை நீங்கள் கேட்பதற்குரிய அந்த தண்ணீரின் மூலம் உங்களுக்கு செடிபடிகளை நாங்கள் முளைக்க செய்கிறோம் என்று இந்த ஆழத்திலே அம்மா கிருஷ்ணசாமி இந்த நிலமத்துக்களை கொஞ்சம் கொண்டு காட்டுகிறான் இப்போது நாங்கள் பார்க்க வேண்டும் அன்றைக்கு இருந்த மக்கள் அப்படி வாழ்ந்தார்கள் அல்லது நமது நாட்டை கொண்டாரோ ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு இடத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வாழ்கின்ற நாம் பொறுப்பிலே இருக்கின்ற நமக்கு இருக்கிற இடமத்துக்களை நாங்கள் பார்க்க வேண்டும் நமக்கு அல்லாஹ் செய்திருக்கின்ற ஒவ்வொரு இடமத்துக்களையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இருந்தாலும் இவற்றை நினைவுபடுத்தி எங்களை சிந்திக்கும்படி கூட்டிக் கொண்டிருக்கிறான் அருமையான சகோதர பெருமக்களே இவ்விதமாக நாங்கள் ஒவ்வொன்றையும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சிந்திப்பது என்ன தெரியுமா எனக்கு நேரத்தில் வைத்திருக்கிறான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை என்று நாம் நினைக்கின்ற பொழுது நம்முடைய உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் இருப்பிடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் வாகனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பயணங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் அணிகின்ற ஆடைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏன் நாம் இன்றைக்கு பாவிக்கின்ற இந்த பச்சை தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள் இவைகள் இல்லை என்று சொன்னால் மனித வாழ்க்கையை அஸ்தமித்து போய்விடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து நாம் வைத்திருக்கிறோம் அழித்தாலும் கூட இவற்றிலே மிக முக்கியமான விதிகளில் நாம் வந்த ரப்பை நாங்கள் மறந்து விடுகிறோம் அதிகமாக மறந்துவிட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு நோய் வந்து விடுகிறது அந்த நேரத்திலே இவன் உணர்ந்து ஆரம்பித்து விடுகிறான் எனக்கு நோய் வந்து விட்டது எனக்கு நோய் வந்து விட்டது எனது பிள்ளைக்கு நோய் வந்து விட்டது எனது குடும்பத்திற்கு நோய் வந்து விட்டது என்று தனக்கு அல்லா எந்த நேரத்துமே இங்கவில்லை என்பதை போல நினைத்து நினைத்து அவன் வேதனைப்படுவதையும் நன்றி கெட்டவனமாக நடப்பதையும் இன்றைக்கு நாங்கள் பெரும்பான்மையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அருமையான சுகோதரம் பெருமக்களே இவற்றை தான் அல்லா நிலேஷானும் தாரா சொல்கிறான் நீங்கள் நினைத்து பாருங்கள் இவ்விதம் நினைத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னான் உங்களை சுற்றி பாருங்கள் உங்களது வீட்டை சுற்றி பாருங்கள் உங்களது குடும்பத்தை சுற்றி பாருங்கள் உங்களது பின்னாலே வைக்கப்பட்டிருக்கின்ற உணவை நீங்கள் அங்கே பாருங்கள் இவ்விதம் பார்க்கின்ற நேரத்திலே உங்களுக்கு என்ன புறப்படும் தெரியுமா வகை தகுத்து உணவா அல்லாவுடைய நிறுவனத்துக்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நேரத்திலே லாபம் தூகா அவற்றை உங்களால் எழுதி முடிக்க முடியாது உங்களை நெற்றி முடிக்க முடியாது ஏனென்றால் அவருடைய நிறுவனத்து அந்த அளவுக்கு இருக்கிறது உங்களுக்கு உங்களது உடல் உறுப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள் நமக்கு அல்லா தந்திருக்கின்ற பார்வையை எடுத்துக் கொள்ளுங்கள் கேட்கும் சக்தியை எடுத்துக் கொள்ளுங்கள் பேசுகின்ற சக்தியை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொன்றாக நாம் எழுகின்ற நேரத்திலே ஒவ்வொன்றுடைய பொறுமை எந்த அளவுக்கு இருக்கிறது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எல்லாம் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு காது கேட்பதில்லை எல்லாம் இருக்கிறது செல்வம் வேண்டுமா காசு வேண்டுமா உணவு வேண்டுமா மிகப்பெரிய வீடு வாங்கல் வேண்டுமா இப்போது அந்த மனிதனுக்கு காது கேட்பதில்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டதாகத்தான் இருக்கும் அங்கே மிகப்பெரிய கஷ்டத்துக்கான ஆளாகுவதை பார்க்க முடிகிறது இன்னும் பார்க்கிறோம் எல்லாம் இருக்கிறது பேச முடியவில்லை பேச முடியவில்லை இன்னும் சிலர்களை பார்க்க முடிகிறது மூச்சு விட முடியவில்லை பார்க்கிறோம் அல்லவா கொஞ்ச ஒவ்வொருவருமே நமக்கு ரப்பு இந்த அளவுக்கு தந்திருக்கிறானே அளவாக பேசுவதற்குரிய சக்தியை தந்திருக்கிறான் எந்த விஷயத்தை கேட்பதற்குரிய சக்தியை தந்திருக்கிறான் மூச்சு விடுவதற்குரிய சக்தியை தந்திருக்கிறான் எங்களது பார்வையிலே எந்தவிதமான சலனமும் இல்லாமல் தெளிவாக பார்க்கின்ற சக்தியை தந்திருக்கிறான் ஒவ்வொன்றையும் நாவை எடுத்துக் கொண்டால் இன்றைக்கு சிலர்களை கேட்கப்படுகிறது எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் அவருக்கு ருச்சி விளக்குவதில்லை என்று சிலர் அதாவது ஒருவர் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்படியும் சில நோய்கள் வருவதை பார்க்கப்படுகிறது சிலர்கள் இருக்கிறார்கள் அதாவது எதைத்தான் அவர்கள் புகழ்ந்தாலும் அவர்களுக்கு வாசனை விளங்க மாட்டாது அற்புதமாக வாசனை வருகின்ற அந்த நிலைமை அவர்களுக்கு மாறியிருக்கிறது இப்படியாக ஒவ்வொன்றையும் எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அங்கே மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு நியமத்தை குறைந்துவிடும் என்று சொன்னால் அங்கே மனிதன் மிகப்பெரிய கஷ்டத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகிறான் இந்த நேரத்திலே தான் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது நமக்கு அம்மா எவ்வளவு நியமத்தை செய்திருக்கிறான் நமக்கு அல்லா எவ்வளவு வணக்கத்தை செய்திருக்கிறான் ஒவ்வொன்றையும் பார்த்து நாங்கள் அவனுக்கு நன்றியுள்ள மக்களாக மாற வேண்டும் அதைத்தான் அல்லா இங்கே சொல்லிக்காட்டுகிறான் அல்லாவுடைய நியமத்துக்களை அவனுடைய ரகமத்து வசனங்களை அவன் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நற்கிருமைகளை நீங்கள் ஒவ்வொன்றாக பின்னோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் லாத்தும் சூஹா அவற்றை உங்களால் மத்துக்கு விட சொல்லிவிட முடியாது அந்த அளவு உங்களுக்கு நியமனம் செய்திருக்கிறான் ஏன் தெரியுமா இன்னமாக நிச்சயமாக வந்தான் உங்கள் மீது இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் ரகுராக இருக்கிறான் உங்கள் மீது உங்களை மன்னிக்கின்றவனாக வந்தான் இருக்கிறான் உங்கள் மீது செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறார் இவ்விதமான இந்த திருக்குறான் வசனங்கள் மூலமாக அல்லாஹிடத்தை தெரியுமா அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை எங்களது மக்களுக்கு வர வேண்டும் இன்றைக்கு ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அழிவினால் தான் இந்த செல்வத்தையும் இந்த படிப்பையும் அல்லது இந்த வாழ்க்கையும் நான் தெரிவிக் கொள்வேன் என்று சிலர்கள் நினைக்கிறார்கள் என்னுடைய முயற்சியினால் தான் எனக்கு இதுவெல்லாம் கிடைக்கப்பெற்றது என்று சிலர்கள் நினைக்கிறார்கள் அல்லது என்னுடைய பரம்பரையின் மூலமாகத்தான் இது எனக்கு கிடைக்கப்பெற்றது என்று நினைக்கின்றார்கள் அருமையான சகோதரர் பெருமக்களே அவ்விதமாக அல்ல அருமையான நிலச்சல் பெருமக்களே எல்லாவற்றும் அல்லாவுடைய நிறுவனத்தின் காரணமாக அல்லா உங்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாகத்தான் தந்து கொண்டிருக்கிறான் அல்லா நாம் செய்யக்கூடிய குற்றங்களுக்காக நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக நாம் அல்லாவுக்கு நன்றிகள் நடந்து கொள்வதற்காக அவர்களுடைய நிறுவனத்துக்களை துணித்து விடுவார் என்று சொன்னால் அவருடைய நிறுவனத்துக்களை துணித்து விடுவார் என்று சொன்னால் கடைசியிலே எங்களுக்கு மூச்சு விடுவதற்கு காற்று கூட இல்லாமல் போய்விடும் அந்த அளவுக்கு அல்லா நினைத்தால் செய்ய முடியும் ஆனால் அவற்றை நீர் செய்யாமல் அவன் எங்கள் மீது கருணை கொண்டவனாக இருக்கிறான் என்பதை எங்களுக்கு அல்லா தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் அதாவது நீங்கள் இப்போது இந்த அளவுக்கு உங்கள் மீது நியமத்தில் அல்லா செய்திருக்கிறார்கள் இப்போது அல்லாவுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான் அல்லாவுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் அல்லாஹ் உங்களிடத்திலே மலையை புரட்ட வேண்டும் என்று கேட்கவில்லை பூமியை புரட்டி போட வேண்டும் என்று கேட்கவில்லை அல்லது வானத்திலே ஏற வேண்டும் என்று கேட்கவில்லை மலையிலே இருந்து குதிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை என்றும் நீங்கள் அல்லாவுக்கு நன்மையுள்ள மக்களாக இருக்க வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உடனே நீங்கள் அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா என்று அல்லாவை புகழ்கின்ற மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அல்லாவுடைய நியமத்துக்களை நீக்கும் பார்த்து சுபகானந்த அல்லா அல்லா மிக கூடியவன் என்று அவனை தப்பீடு செய்யும் மக்களாக மாற வேண்டும் எந்த நேரமும் அல்லாஹு மக்குவர் அல்லாஹு மக்குவர் என்று அவனை நீங்கள் தகுதியில் சொல்லுகின்ற மக்களாக மாற வேண்டும் அவனை தகுதியில் செய்கின்ற அவனை நீங்கள் கட்டியப்படுத்துகின்ற விக்கிரி செய்கின்ற மக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதைத்தான் அல்லா எதிர்பார்க்கிறான் அல்லா செய்த நிறமத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நட்பேறு என்ன அதற்குரிய பிறகு உபதாரம் என்னவென்று சொன்னால் உங்கள் மீது அல்லாஹ் விதித்து இருக்கக்கூடிய கடமைகளை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும் அதில் மிக முக்கியமானது ஒரு மனிதனுக்கு ஐந்து நேரம் தொட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ் செய்த நியமனத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கடற்பாடு அல்லது முதலாவது நன்றிக்கடன் ஐந்து நேரமும் உங்களது தொழுகையை நீங்கள் சரிவர தொழுது வருவதுதான் அது எந்த தொழுகையாக இருந்தாலும் நீங்கள் ஐந்து நேரம் அதற்குரிய நேரத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் இமாம் சொல்ல வேண்டும் முன் தப்பிலே உட்கார்ந்து சொல்ல வேண்டும் பள்ளி வாசலிலே வருகை நடந்து சொல்ல வேண்டும் அப்படி ஒன்றுமே முடியவில்லை என்று சொன்னால் நேரம் தவறாமல் நாங்கள் இருக்கின்ற இடத்திலே ஆவது சரியாக தொழுது கொள்வது என்பது நீங்கள் அல்லாவுக்கு செய்கின்ற நன்றி கடன் என்பதை மறந்துவிடக் கூடாது உங்களுக்கு அல்லாஹ் நிறுவனத்துக்களை வாய்ப்பை தந்திருக்கின்ற நேரத்திலே நீங்களும் அடுத்த மனிதர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்திலே இருந்து கொஞ்சம் நீங்கள் கொடுப்பதும் அல்லாவுக்கு செய்கின்ற நன்றிகளை வாங்கிப்பூ பின்மாறுபட்டு நாமும் உங்களுக்கு நான் வழங்கியதிலே இருந்து கொஞ்சத்தை நீங்கள் கொடுங்கள் உங்களுக்கு பணம் இருக்கிறதா அல்லா பல லட்சம் உங்களுக்கு தந்திருக்கிறான் பல ஆயிரம் உங்களுக்கு தந்திருக்கிறான் அவர்களிடம் இருந்து கொஞ்சம் நீங்கள் கொடுங்கள் உங்களுக்கு நல்லா அச்சுறுத்தான செல்வமாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் ஆற்றலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கூட அடுத்த மனிதனுக்கும் நீங்கள் கொடுங்கள் அவன் செய்த அவன் தந்த நியமத்தை அது நீங்கள் அவனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய நன்றி உருகாரமாக நன்றியாக இருக்கிறது அருமையான சகோதர குடும்பங்களே அல்லா செல்லு நம்மிடத்திலே அவன் செய்த உபகாரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் செய்தீர்களா செய்யவில்லையா என்பதை பற்றி அல்லா அறிகின்றான் நீங்கள் ரகசியமாக செய்யக்கூடிய விஷயங்களையும் பகிரங்கமாக செய்கின்ற விஷயங்களையும் அனைத்தையும் அந்த பொருளாதாரமே அறியக்கூடியவனாக இருக்கிறான் இதன் காரணமாக அருமையான சகோதர பொதுமக்களே இன்றைய முத்துவாவின் மூலம் அல்லாவுடைய நிறுவனத்துக்களை நினைத்து பாருங்கள் அந்த நிறுவனத்துக்களுக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக நான் இருக்கிறேனா என்று எங்களது உள்ளத்துடன் எங்களது மனதுடன் மக்கள் உரையாடி நன்றியுள்ள மக்களாக நாம் மாறுவதற்கு முயற்சி செய்வோமாக எல்லாம் அல்ல அல்லா நம் அனைவருக்கும் அதற்கு பகுதி செய்வானாக எங்களது பாவங்களை மதிப்பாயாக எங்கள் தாய்மத்தினுடைய பாவங்களை மதிப்பாயாக ரஹ்மானே நீ செய்த நியமத்துக்களுக்கு நாங்கள் நன்றியுள்ள மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக யாத்தான் செய்கின்ற நியமத்துக்களுக்கு முழுமையாக நன்றி செலுத்த முடியாத பாவிகளாக நாங்கள் இருக்கிறோம் யா அல்லா எங்களை நீ மன்னித்தருள்வாயாக நீ ரப்புல் கபூர் ரஹீமாக நீ இருக்கிறாய் பாவங்களை மன்னிப்பவனாக நீ இருக்கிறாய் எங்களுக்கு நீ கிருபை செய்தருள்வாயாக நம் அனைவருக்கும் நீடித்த ஆண்மை தந்தருள்வாயாக உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக நிம்மதி சந்தோஷம் ராகத்தான வாழ்வை தந்தருள்வாயாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் وآخر دعوانا عن الحمد لله